மனக்கடை வளர்ந்த மாதவனை கேசவனை திங்கள் முகத்திற்குயாரி சென்னரஞ்சி அங்கப்பரகுண்ட ஆற்றை அணிபுரிவை பெங்கமலத்தண்டுகள் பட்டவிபிரான் கோவசன்னா சங்கத்தமிழ் மாத பலன் பட்டானே இங்கு இரண்டு மாய்வரத்து செங்கன் திருமத்து செல்ல திருமாலால் எங்கும் திருவருகத்தின் திருவரு மலக்கடை கலந்த மாதவனை கேசவனை திங்கள் முகத்தில் ஏழையாரி சொன்ன வஞ்சி அங்கப்பரகுண்ட ஆற்றை அணிபுரிவை சொந்த மலத்தண்டுகள் பட்டவிபிரான் கோர சொன்னா சங்கத்தமிழ் மால முப்பதும் தப்பாமே நீங்கள் கொள்கிறற்றால் இரண்டு தங்கன் திருமத்து திருமாலால் இரண்டும் திருவருகத்தின் திருவரு